وقيام كل ليلة منها بقيام ليلة القدر صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாகிய அல்லாஹுக்கு சுபகானா ஒருவனுக்கே புகழ் அனைத்து அலமதுல்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜிதபா சையீதுல் கவுனைன் தையீபுல் ஹரமைன் ஹபீபுல் அமரைன் முஹம்மது ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எதிர்த்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் ஐயாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகும் புனிதமான ஜிம்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் ரபுல் அல்லாஹ் இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறு எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹாக்கு சுபகான இருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தப்புவாக ஐசமாகும் கண்ணியமிக்க உலமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பான ஒரு மகத்துவமான மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் அல்ஹம்துல்லா தும் அல்ஹம்துல்லா துல்ஹிஜாவுடைய மாதம் சுபஹானல்லா மிகவும் சிறப்பான ஒரு கண்ணியமான ஒரு மாதம் அல்லாஹுக்கு சுபகானுவத்தாலாவும் குரான்ல தெளிவாக சொல்றான் வல் பஜிர் வலையாலின் அஷர் பஜருடைய நேரத்தின் மீது சத்தியமாக அதிகாலையுடைய நேரத்தின் மீது சத்தியமாக இந்த துல்ஹிஜாவுடைய பத்து இரவுகள் மீது அல்லாஹு தாலா சத்தியமிட்டு குரான்ல தெளிவாக சொல்றான் அதே போல நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களுக்கு தெளிவாக சொன்னாங்க இந்த துல்ஹிஜாவுடைய மாதம் அதிலே விசேஷமாக துல்ஹிஜாவுடைய முதல் பத்து நாட்கள்ல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் எவ்வளவு சிறப்பான நாட்கள் என்றா மாமின் ஐயாமின் அஹபு இலல்லா ஐயு அசரி துல்ஹிஜா ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால ரமலானுடைய காலத்துக்கு பின்னால அல்லாஹுக்கு சுபஹானஹுவ வாழ கபூல் செய்யப்பட்ட விரும்பக்கூடிய ஒரு மாதம் தான் விரும்பக்கூடிய நாட்கள் தான் துல்ஹிஜாவுடைய நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிடத்துல மிகவும் விசேஷமானது எதுக்கு பின்னால ரமதானுடைய நாட்களுக்கு பின்னால சுபகானம் அப்ப இந்த பத்து நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் சுபகானம்லா நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க ஒரு மனுஷன் பத்து நாள்ல தொடர்ச்சியாக நோன்பு பிடிச்சு கொண்டு போறார் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு வருடம் நோன்பு பிடிச்ச நன்மையை அல்லாஹு தாலா கொடுக்கிறார் சுபகானம் அதே போல தொடர்ச்சியாக அந்த ஹதீஸ்ல நபி வலைய சொல்ல சொன்னாங்க யாரெல்லாம் இந்த நாட்கள்ல இரவுல நின்று வணங்கக்கூடிய பழக்கத்தை எடுத்து வச்சிருப்பாங்களோ இரவு நின்று வணக்கக்கூடிய பழக்கத்தை வளமையாக்கி கொள்ளுவாங்களோ இந்த பத்து நாட்கள்ல இரவுல நின்று வணங்குறது இருக்குது லைலத்துள் கதருடைய இரவுல நின்று வணங்கிய நன்மையும் அல்லாஹு தாலா கொடுக்கிறாங்க சுமகான அப்ப நாங்க யோசிக்கணும் நாங்க காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய நாட்கள் இருக்குது நாங்க காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய மாதம் இருக்குது மிகவும் விசேஷமான ஒரு மாதம் ரமதானுடைய காலத்துக்கு பின்னால ஆக விசேஷமான மாதம் அல்லாவால விரும்பப்படக்கூடிய அமல்கள் தான் இந்த நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்கள் அதுலேயும் விசேஷமாக அல்லாஹால ஒரு நாளை வச்சிருக்கிறான் எங்களுக்கு தெரிந்துள்ள ஹிஜாவுடைய ஒன்பதாவது நாள் அரப்பாவுடைய தினம் இன்ஷா அல்லா வெள்ளிக்கிழமை என்பதாக நினைக்கிறேன் அடுத்த வெள்ளிக்கிழமை சுபஹானல்லா எவ்வளவு விசேஷமான நாள் நபி வசல்லம் சொன்னாங்க ஐயோ நான் அந்த நாள்ல இருக்கிறத விரும்புறேன் ஏன் நபி அவங்க சொல்லி காட்டினாங்க அந்த நாள்ல அல்லாஹு தாலா முந்தின வருடத்துடைய பாவம் செஞ்சு கொண்டு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய வருடத்துடைய பாவம் பிந்தின வருடம் செய்யக்கூடிய பாவத்தை விட்டும் அல்லாஹு தாலா மனிதர்களை பாதுகாக்கிறான் முந்தின வருடத்துடைய எல்லா பாவத்தையும் அல்லா மன்னிக்கிறான் சுபகானந்தா அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்படி பல விசேஷமான சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாதத்துலதான் நாங்க நீங்க காலடி எடுத்து வச்சிருக்கிறோம் ஏனென்றால் அல்லாஹு தாலா துணியால ஒவ்வொரு மனிதனுக்கும் பல சந்தர்ப்பங்களை தாரா ஒவ்வொரு மனிதனுக்கும் பல சந்தர்ப்பங்கள் நோன்பின் மூலமாக சந்தர்ப்பம் ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக சந்தர்ப்பம் அஞ்சு நேரம் சொல்வதன் மூலமாக சந்தர்ப்பம் இப்படி ஒவ்வொரு விவாதத்துக்களை தந்து அல்லாஹு தாரா சந்தர்ப்பத்தை தாரா தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீ சரியா பயன்படுத்தி அதுல ஆக பெரிய ஒரு சந்தர்ப்பம் தான் துல்ஹிஜாவுடைய மாதம் சுபஹானல்லா நாங்க நீங்க யோசிக்கலும் இந்த மாதிரி சிறப்புகளை வச்சுதான் இந்த துல்ஹிஜாவுடைய மாதம் வந்து சிறப்பான மாதம் என்பதாக இல்ல இதுக்கு பின்னாலதான் இந்த பயானுடைய டேர்னிங் பாயிண்ட் தெளிவாகவே கேளுங்க இன்ஷா அல்லா பரோசனம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வெறுமனே இந்த மாதிரி விஷயங்களை வச்சு மாத்திரம் இந்த துல்ஹிஜாவுடைய மாதம் சிறந்த மாதம் அல்ல அல்லாஹ் இந்த துல்ஹிஜாவுடைய மாதத்துல ஹஜ்ஜுடைய மாதத்துல சில பல அமல்களை வச்சிருக்கிறான் அந்த அமல்களை வேற எந்த காலத்திலையும் செய்ய முடியாது இந்த காலத்துலதான் செய்யும் அப்படி செஞ்சாலும் எந்த நன்மையும் கிடைக்க போறதும் இல்லை உதாரணம் நாங்க வளமையாக சில அமல்கள் செஞ்சு கொண்டு போவோம் அந்த அமல்களுக்கு மேல்மிச்சமா அமல் செய்யணும் என்றா இன்னும் சில சுண்ணத்தான அமல்கள் இருக்குது உதாரணம் நாங்க தொழுகிறோம் பரதான தொழுகைகள் எங்களுக்கு மேல்மிச்சமாக தொழணும் என்றா சுண்ணத்தான தொழுக நபிலான தொழுக இந்த மாதிரி தொழுகைகள் இருக்குது பரலான நோன்பு பிடிக்கிறோம் வருடத்தில் ஒரு முறை சுண்ணத்தான நோன்புகள் பிடிக்கணும் மேல்மிச்சமா நோம்பு பிடிக்கணும் சுண்ணத்தான நோன்புகள் இருக்குது நாங்க ஜக்காத் வருடாவர்களும் கொடுக்கிறோம் கடமை மேல்மிச்சமாக கொடுக்கணும் என்றா ஹதியா என்ற ரீதியில கொடுக்கலாம் சதக்கா என்ற ரீதியில கொடுக்கலாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆனா இந்த ஹஜ்ஜுடைய மாதம் சில அமல்கள் இருக்குது இந்த அமல இந்த மாதத்துல தான் செய்யும் இந்த நாள்ல தான் செய்யும் இந்த நேரத்துல தான் செய்யணும் எப்படி செய்ய சொல்லி இருக்குதோ அந்த முறையில தான் செய்யும் அதுதான் இந்த மாதம் விசேஷம் முதலாவது அமல் துல்ஹிஜாவுடைய முதல் பத்து நாள்ல ஏழாவது நாள் ஹஜ்ஜில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய அமல் கேட்டு பாருங்க ஹஜ்ஜுக்கு போனவங்க கிட்ட ஜமராத்துடைய அமல் ஜமராத் என்றா நாங்க தெரியும் சைத்தானுக்கு கல் அடிக்கிறாமல் இந்த அமல் இருக்குது பத்து நாள்ல ஏழாவது நாள் தான் நீங்க செய்யும் நாங்க யோசிக்கலாம் அது என்ன ஏழாவது நாள் எட்டாவது இல்ல நீங்க ஏழாவது நாள் செஞ்சாதான் உங்களுக்கு நன்மை நீங்க மினா முத்தளிப்பாலதான் கல்லு பிறக்கணும் நீங்க எடுக்க வேண்டியது ஏழு கல்லுதான் இவர் ஸ்ரீலங்கால ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரம் பெரியோர் லோட் கல்லொண்ட கொண்டு போறாரு ஏன் சைத்தாண்ட மேல கோசுல அப்படியே கல்லு கொண்டு போறாரு இவர் ஏழு அல்ல ஏழுநூறு கல்லு கொண்டு போயிட்டு ஏழாவது நாள் தவிர்ந்த வேற நாட்கள் அடிச்சாலும் எந்த நன்மையும் இல்லை அப்ப ஜமராத்துடைய அமல் எப்ப நடக்கணும் துர்ஹஜாவுடைய மாதம் ஏழாவது நாள் தான் நடக்கணும் மினா முத்தளிப்பானதான் கல்லு போறக்கணும் ஏழு கல்லு தான் அடிக்கப்படும் சுபகானந்தா எவ்வளவு விசேஷமான அமல் அதே போல எட்டாவது நாள் மினா முத்தலிஃபால கட்டாயம் தங்கோணும் சில உலமாக்கள் எழுதுறாங்க இது வாஜிப் என்பதாக கட்டாயம் தங்கோணும் ஒன்பதாவது நாள் அரப்பால கட்டாயம் தங்கோணும் இவர் எட்டாவது நாள் அரப்பால போயிட்டு ஒரு நாள் புள்ள இருந்தாலும் எந்த நன்மையும் இல்லை ஒன்பதாவது நாள் தான் நீங்க அரப்பால இருக்கும் ஒன்பதாவது நாள் ஒரு மனிதன் அரப்பால தங்காம ஹஜ்ஜு செஞ்சா உலமாக்கள் எழுதுறாங்க அவருடைய ஹஜ்ஜே கூடாது சுபகானந்தா அவருடைய ஹஜ்ஜே கூடாது எங்கட உள்ளங்கள்ல சில நேரங்கள் கேள்விகள் பாடலாம் இந்த ஹிஜாவுடைய மாதம் இருக்குது நாங்க சும்மா சர்வ சாதாரணமா நினைக்க கூடாது பொதுவாகவே கொஞ்சம் யோசிங்க நான் செல்லக்கூடிய விடயத்தை யோசிங்க ஆழமான விஷயம் அல்லாஹ் விளக்கத்து தருவான் இன்ஷா அல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பொதுவாகவே சுத்தத்தை விரும்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் இதுல எந்த சந்தேகமும் இல்ல சுத்தம் ஈமாண்ட பாதி விரும்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஆனா ஹஜ்ஜுடைய மாதம் இங்கேருந்து வரக்கூடிய ஹஜ்ஜாஜிகள் உமையாவுக்கு நீயத்து வச்சுட்டாங்கண்டா அதே போல அஜாஜிகள் அல்லாத மக்களும் உமையாவுக்கு நீயத்து வச்சுட்டாங்கண்டா நீங்க நகத்த வெட்டவாலாம் நகம் வெட்டது சுண்ணத் ஆனா அதே அல்லா சொல்றான் வெட்டவான் முடிகள் வெட்டுவது அழகா இருக்கிறது அல்லா விரும்புறான் இன்னல்லாஹ் ஜமீல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அழகா இருக்கிறவங்களை விரும்புறான் ஆனா அல்லாஹ் சொல்றான் முடியும் வெட்டவான சுபஹான் என்னோட உள்ளத்துல யோசின வரலாம் ஏனப்பா அல்லாஹ் தானே சொல்லுகிறான் அப்ப ஏன் அல்லாஹ் இதை சொல்றான் அப்படி இதுக்கு கடைசியாக நான் ஜவாபு தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மாதிரி விஷயங்களை உள்ளடக்கிக்கிறதால தான் இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம் எனவே அல்லா சில பல விசேஷமான அமலை வச்சிருக்கிறான் இந்த துல்ஹிஜாவுடைய மாதம் அந்த துல்ஹிஜாவுடைய மாதத்துல அல்லாஹ் எந்தெந்த அமல எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி செய்ய சொல்லிக்கிறானோ அந்தந்த அமல அந்தந்த இடத்துல அப்படி செய்யறதுதான் ஹஜ் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடி யாருங்களே எனவே இந்த ஹஜ்ஜுடைய மாதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் படிச்சு தார முதலாவது விஷயம் தான் அடிமத்தனம் சுருக்கமாக குலாச சப்ஜெக்டுகளுக்கு வரணும் என்றால் இந்த ஹஜ்ஜுடைய மாதம் எல்லா மனிதனுக்கும் படிச்சு தாரது அடிமத்தனம் நான் இப்ப அந்த கேள்விக்கு ஜவாபு சொல்றேன் நாங்க யோசிக்கல வேண்டகம் கட்டக்கூடாது ஏன் அடுத்தாமல் உலகையா ஏன் குரபம் கொடுக்கணும் ஏன் ஏழாவது நாள் தான் கல்லடிக்கணும் ஏன் எட்டாவது நாள் மினா தங்கணும் ஏன் ஒன்பதாவது நாள் அரபால ஈக்கணும் ஏன் ஏன் ஏன் ஏன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹஜ் ஹஜ்ஜுடைய மாதம் படிச்சு தாரது அல்லாஹ் என்னத்தை சொல்லிக்கிறானோ அது அப்படியே கபுல் செஞ்சு அல்லாத கட்டளைக்கு முன்னுக்கு எங்கட புத்திய பாதிக்கிறது இது அழிவு கிடையாது அல்லாத கட்டளை ஒரு கட்டளை சொல்றான் அல்லா நீ இதை செய்யுண்டு ஆனா நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம் ஏன் இதுக்கு முன்னால புத்திய போடுறதுக்குது நாங்க ஏன் இப்படி செய்வோம் இந்த புத்தி வாரது உலமாக்கள் எழுதுறாங்க சைத்தானியத்துடைய அடையாளம் ஏன் சைத்தானுக்கு என்ன நடந்துச்சு எவ்வளவு பெரிய அறிவாளி சுபகானல்லா எண்பது வருஷம் எண்பதாயிரம் வருடங்கள் எண்பதாயிரம் வருடங்கள் இந்த கொத்துமா மீட்டக்கூடிய நேரம் ஆச்சரியமா இருந்துச்சு ஷைத்தானுடைய விஷயங்கள் சுபகானல்லா எண்பதினாயிரம் வருடங்கள் முழு மலக்குமார்களுக்கும் தலைவனாக இருந்தவர் கிட்டத்தட்ட முப்பதினாயிரம் வருடங்களுக்கு மேலால முழு மலக்குமார்களுக்கும் ஆசான் உஸ்தாதாக இருந்தவன் இருபதாயிரம் வருடங்களுக்கு மேலால கர்பியுங்கள் என்று சொல்லக்கூடிய விசேஷமான மலக்குமார் இவர்களுக்கும் உஸ்தாதாக இருந்தவன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பதினாலாயிரம் வருடங்கள் இந்த உலகத்தில் பதினாலாயிரம் வருடங்கள் அல்லாவுடைய அரசு தவாப் செஞ்ச ஒருத்தன் இருக்கிறான் என்றா ஷைத்தான் தான் இவ்வளவு பெரிய ஆள் இவ்வளவு பெரிய அறிவாளி அல்லாஹுவால அனத்துக்குரியவனாக ஏன் மாறினார் சின்ன விஷயம் எங்கடோட பார்வையில் அல்லாஹ் சொல்றான் உஸ்ஜுதூலி ஆதம் உஸ்ஜுதூலி ஆதம் நீ ஆதமுக்கு சுஜூது செய் ஆதவுக்கு சுஜூது செய் ஆனா இவன் மறுத்தனவா நான் செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் ஏன் அவர் அவர் மண்ணால படைக்கப்பட்டவர் நான் நெருப்பால படைக்கப்பட்டவன் நெருப்பு மண்ணுக்கு சுஜு செய்யறதா இவன் இவ்வளவு பெரிய அறிவாளிக்கும் கொஞ்ச நேரம் ஒரு சிந்தனை வரல அடே உனைய படைச்சதும் அல்லாதான் ஆதம படைச்சதும் அல்லாதான் சுஜூது செய்யண்டா பொழுது செய்யறதானே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது மூசா அலைஹி சலாத்து வசலாம் அல்லாஹுவோட ரொம்ப நெருக்கமாக பேசக்கூடிய ஒரு நபி சலாமுல்லா கலீமுல்லா அன்வா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு தடவை மூசா அலிஹி சலாத்து வசலாம் போறாங்க அல்லாவை சந்திக்க ஷைத்தான் இடையில வந்துட்டான் வந்து சொன்னால் மூசா நீங்க அல்லா இடத்துல போறீங்க சொன்னா ஓ நான் செல்றத நீங்க அல்லா இடத்துல கொஞ்சம் கேட்டுட்டு வரீங்களா இந்த கேள்விக்கு ஜவாபு தேவை செல்லுங்கனே மூசா அலைஹி சலாத்து வசலாத்து கிட்ட ஷெய்தான் சொன்னா நீங்க அல்லா இடத்துல போயிட்டு கேட்டுட்டு வாங்க ஷெய்தான் ஆகிய எனக்கும் அல்லா கிட்ட மன்னிப்பீக்குதா அல்லா என்னைய மன்னிப்பானான்னு கேட்டுடுவான் சுபகான் இவங்களும் போறாங்க அல்லா இடத்துல போறாங்க பேச பேசுறாங்க கடைசியாக ஷெய்தான் சென்ன விஷயத்தையும் கேட்கிறாங்க யா அல்லா நான் வரக்கூடிய நேரம் ஷெய்தான் வந்தான் அவனுக்கும் மன்னிப்பீக்குதான்னு சொல்லி கேட்டுட்டு வர சென்னான் அல்லாஹ் சொன்னான் அவனுக்கும் மன்னிப்பீங்க பேச்சு சொல்லுங்க அவனிடத்தில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மூசா அலைஹி சலாத்து வசலாம் வாராங்க ஷைத்தான் கேட்கிறான் மூசா நான் சென்ன சொன்னதை கேட்டீங்களா ஓ கேட்டேன் நல்லா இடத்துல கேட்டேன் நல்லா என்ன சொன்னான் அல்லாஹ் சொல்லிட்டான் உங்களோட எல்லா பாவத்தையும் மன்னிப்பானா உங்களைய பழைய தரஜாக்கே கொண்டு போய் வைப்பானா ஆனா ஒரே ஒரு விஷயம் செய்ய சொன்னான் என்ன செய்யணும் நீங்க ஆதம் அலைஹி சலாத்து வசலாத்துடைய கபருக்கு முன்னால சுஜூத் செஞ்சுட்டு வர கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த சைத்தானை விட வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி செல்ற மெம்பர்ல இருந்து இந்த சைத்தானை விடவும் கேவலமாக தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்க யோசிக்கிறோம் ஏன் சைத்தானை விட நாங்க கேவலம் சைத்தான் மறுத்தது ஆதம் அலைஹி சலாத்து வசலாத்துக்கு சுஜூத் செய்ய முடியாது அவன் மறுக்கல்ல அல்லாவுக்கு சுஜூத் செய்ய இயலாண்டு யாரு உனக்கு நான் சுஜூத் செய்ய தயார் ஆதமுக்கு தான் சுஜூத் செய்ய இயலா ஆனா இந்த காலத்துல ஒரு கூட்டம் வாழ்றோம் இன்னும் ரப்புக்கே சுஜூத் செய்ய இயலா அப்ப ஷெய்தானை விட கேவலமான கூட்டமா இல்லையா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே திருந்திரத்துக்காக பெரிய சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய சந்தர்ப்பத்தில் ஒரு சந்தர்ப்பம் துல்ஹிஜாவுடைய மாதம் அதுல விசேஷமான இன்னும் ஒரு அமல் தான் உம்முஹியாவுடைய அமல் உம்முஹியா குர்பான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குர்பானுடைய அமல் சுபஹான் அல்லா நபிசல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மாட்டை ஒரு ஆட்டை ஒரு பிராணிய குர்பான் கொடுக்கிறாங்களோ அந்த பிராணியுடைய ரத்தம் பூமியில விழுகிறதுக்கு முன்னால எவ்வளவு நேரம் போகும் புழுகிறது அந்த பிராணியுடைய ரத்தம் பூமியில விழுகிறதுக்கு முன்னால அந்த பிராணியுடைய உடம்புல எவ்வளவு ரோமங்கள் முடிகள் இருக்குதோ அந்த அளவு அந்த மனிதனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு போட்டுடுவான் சுபகாரம் அவ்வளவு முக்கியமான ஒரு அமல் தான் குர்பானுடைய அமல் அந்த குர்பானுடைய பிராணியின் மீது அல்லா கைய வச்சு சொல்லுவானாம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது அல்லா கைய வச்சு சொல்லுவானாம் இந்த முந்தி காலத்துல அரசர் மகளுடைய ஒரு வளமை தான் ஒரு ஏழை மனிதன் ஒரு கிப்ட் ஒரு பரிசு அரசருக்கு எடுத்துக்கொண்டு வந்தான் ஒரு தண்ணியோ இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்தா அந்த தண்ணீரின் மீது அந்த பரிசின் மீது கைய வச்சுட்டு சொல்லுவாங்களா அந்த அரசர்மார் சொல்லுவாங்களா இந்த பரிசை நான் கபூல் செஞ்சு கொண்டேன் ஆனா இதை நீங்களே வச்சுக்கோங்க அவர் கபூல் செஞ்சுட்டார் நீங்க வச்சுக்கோங்க பிரச்சனை இல்ல அல்லாவும் அதுதான் சொல்லுவான பிராணியின் மீது கை வச்சு நீ கொடுத்த குர்பான நான் கபூல் செஞ்சுட்டேன் لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم நான் எதிர்பார்க்கிறது இந்த பிராணியுடைய ரத்தத்தையோ சதையோ அல்ல நான் இதை கபூல் செஞ்சிட்டேன் இதை நீயே சந்தோஷமாக சாப்பிடுவீங்க எனக்கு தேவை உள்ளத்தில் இருக்கிற தப்புவா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அவ்வளவு விசேஷமான ஒரு அமல் தான் குர்பானுடைய அமல் சில மக்கள் காதால கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கேட்கிறாங்க ஏனவரத்து இவ்வளவு பிரச்சனையிலையும் குர்பான் கொடுக்கணும் ஏன் இந்த சந்தர்ப்பத்திலையும் குர்பான் ஏன் ஆட இருக்கணும் ஏன் மாட இருக்கணும் அந்த செல்லியை வச்சு ஒரு குமரபுள்ள காரியத்தை பார்க்கலுமே ஒரு மசிதை கெட்டலுமே நாங்க மதரசாக்களுக்கு உதவி செய்யலுமே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாங்க ஆடு மாடாருக்கு சென்னாவே ஆயிரம் கேள்வி கேட்கிறோம் இப்ராஹிம் அலைஹி சலாத்து அல்லாஹ் சொன்னது ஆடு மாடாருக்கு அல்ல அல்லாஹ் சொன்னது சொந்த மகனே குர்பான் செய்யும் என்ன சொல்றான் யா இன்னி இவங்க மகன் கிட்ட சொல்ற வார்த்தை சொல்றான் இன்னி நான் கனவுல கண்டன் குரான் நான் கனவுல கண்டன் செய்யற மாதிரி அப்ப இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது வகை கனவுல வகை இருக்குது நபிமார்களுக்கு இறங்குற வகை நாலு வகை நாலு வகையான தரஜாக்கள் இருக்கிற வகையில அதுல முதலாவது வகைதான் அல்லாஹு தால நேரடியாக நபிமாரோட பேசுவான் ரெண்டாவது அதுதான் உயர்ந்த தரஜா ரெண்டாவது வகைதான் அல்லாஹு தால ஜிப்ரீல் அலை சலாத்து வசலாத்தின் மூலமாக பேசுவான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மூணாவது வகைதான் பில்மனாம் கனவின் மூலமாக அறிவிப்பான் இது கொஞ்சம் பலகீனமானது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இதை போனும் என்ற நீயத்துல அவங்க போயிட்டு சொல்றாங்க கனவின் மூலம் அல்லா வகை அறிவிச்சிருக்கிறான் ஒரே குர்பான் செய்ய சொல்லி நேரடியாக போய் செல்ல ஜிப்ரீல் அலிசலாம் கொண்டு வரல கனவின் மூலம் சொல்லப்பட்டுச்சு ஆனாலும் அதை எடுத்து வைத்து சொல்றாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மகன் சொல்ற வார்த்தை சுபஹான் அல்லா நீங்க வேண்டியதை செய்யுங்க வாப்பா நீங்க வேண்டியதை செய்யுங்க நீங்க பொறுமசாலியாக இருந்தா சத்தச்சிதுனி நீங்க பெற்றுக்கொள்வீங்க பொறுமசாலியாக இருந்தா இவங்க எந்த அளவுக்கு ரெடி ஆகுறாங்க அந்த மகன் இஸ்மாயில் அலஹி சலாத்து வசலாம் அந்த அறுப்புக்கு அந்த குர்பானுக்கு எப்படி அவங்கள தயாராக்குறாங்கடா அல்லாஹ் எதிர்பார்த்ததை விடவும் விசேஷமாக தயாராகிறாங்க எந்த அளவுக்கு என்ன வாப்பா கிட்ட சொல்றாங்க வாப்பா நீங்க என்ன அறுக்கக்கூடிய நேரம் கைய காலையிலும் கெட்டி போடுங்க மனுஷன் என்ற ரீதியில நான் துடிப்பேன் நீங்க அறுக்கக்கூடிய நேரம் ஏந்த முகத்தை பார்த்து அறுக்கவானம் வானம் முகத்தை அந்த பக்கம் திருப்புங்க மகன் என்ற ரீதியில உங்களுக்கு இறக்கம் வரும் அந்த இறக்கத்தை அல்லாட கட்டளைக்கு முன்னால காட்டவானம் வானம் அதுக்கு பின்னால சொல்றாங்க அறுக்கக்கூடிய நேரம் நான் அங்கலைகளை துடிப்பன் மனுஷன் என்ற ரீதியில அந்த நேரம் ஏண்ட ஆடையில் எல்லாம் ரத்தம் படும் நீங்க அதை கொண்டு போய் உம்மக்கு காட்ட வானம் உம்மா அழுந்துடுவா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாவுடைய கட்டளையை நிறைவு செய்ய எப்படி தயாராகிறாங்க சுபஹான் அல்லா நாங்க கேள்வி கேட்கிறோம் ஏன் ஆடா இருக்கணும் ஏன் மாடா இருக்கணும் ஏன் குர்பான் இந்த பிரச்சனையிலே குர்பான் கொடுக்கணுமா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் எதிர்பார்க்கிறது நான் ஒரு விஷயத்தை உனக்கு செல்லிட்டனா நீ ஒன்று பேசாம பேசாம செஞ்சிட்டு அல்ல எதிர்பார்க்கிறது அதுதான் மஹமூதுல் ஹசனி ஆப்கானிஸ்தான்ல இந்த ஆகப்பெரிய ஒரு அரசராக இருந்தவர் மஹமூதுல் ஹசனி கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள் இஸ்லாமிய அரசர் இவருடைய மஜுமால் எத்தனையோ புத்திசாலிகள் அறிவாளிகள் எல்லாம் மீப்பாங்க சுத்தி எப்பே மீப்பாங்க ஆனா இவருடைய மஜுமால எவ்வளவு புத்திசாலிகள் அறிவாளிகள் இருந்தாலும் இந்த அரசர் இருக்கிறாரு இவர் நல்ல மகப்பத் வச்சிருக்கிற ஒரு மனிதன் தான் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு அடிமையிடமேல் அயாஸ் என்று செல்லக்கூடிய ஒரு அடிமை இடமேல் இது மற்ற புத்திசாலிகளுக்கு அறிவாளிகளுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏன் நாங்க இவ்வளவு புத்திசாலிகள் ஈக்கிறோம் இவ்வளவு அறிவாளிகள் ஈக்கிறோம் இந்த மனுஷன் இவர் ஒரே இந்த அயாசோட தான் இருக்கிறார் நாங்க ஒரு நாளைக்கு பேச்சு கேட்போம் அப்படியே போறாங்க பேச்சு ஒரு நாள் பேச்சு கேட்கிறாங்க அரசரே மஜுமால் எவ்வளவு புத்திசாலிகள் ஈக்கிறோம் இவ்வளவு அறிவாளிகள் ஈக்கிறோம் இவ்வளவு படிச்ச மக்கள் ஈக்கிறோம் அவங்களுக்கே புத்திமதி சொல்லித்தாரவங்க ஈக்கிறோம் ஆனா நீங்க இந்த அடிமையோட இறக்கம் வச்சிருக்கிறீங்களே என்ன விஷயம் சொன்னாங்க உங்களுக்கு தென்னா விளங்காது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டான் கடைசியா அந்த அயாது அந்த கூப்பிட்டாங்க ஒரு பக்கத்துல வச்சான் கூப்பிட்டு சொன்னாங்க ஒரு அமைச்சர் கிட்ட இந்த இந்த அரச சபையில இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய பெருமதியான ஒரு முத்தை எடுத்து கொண்டு வா பெருமதியான முத்து அந்த அரண்மனையில ஆக பெரிய பெருமதியான முத்து இதான் நீக்கணும் வேற எந்த ஒரு முத்தும் இதை விட பெருமதியா இருக்கக்கூடாது அப்படியான ஒரு முத்தை கொண்டு வா எடுத்துக்கொண்டு வரப்பட்டுச்சு முதலாவது ஒரு அமைச்சர் கையில கொடுத்தார் அரசர் சொன்னாங்க இந்த முத்தை பத்தி கொஞ்சம் செல்லுங்களேன் அவரும் சொல்றாரு மாசா அல்லா இந்த நாட்டை சேர்ந்தது இவ்வளவு பெருமதி இது இதுல கிடைக்காது இவ்வளவு விலை சரியா அப்படியே பாராட்டி பேசுறாரு சென்னா வந்த அமைச்சர் கிட்ட இந்த முத்த தூக்கி போட்டு உடையங்களே கீழே அவர் சொன்னார் அரசே இதை உடைக்கிறது மோடத்தனம் இதெல்லாம் உடைக்கப்படாது நாங்க பாதுகாக்கணும் இதை சென்னார் உடைக்கிறார் இல்ல அடுத்தவங்க கையில கொடுத்தாங்க அடுத்தவர் அப்படி சொல்லி எல்லாம் பெருமையை பேசுறாங்க உடைக்க சென்னா உடைக்கிறாங்க கடைசியாக அயாசுடைய கையில வந்துட்டு வந்து சொன்னாங்க அயாஸ் இந்த முத்தபத்தி கொஞ்சம் செல்லுங்களே உங்களுக்கு தெரிஞ்சத அமைச்சர்கள் சென்னதை போல இது பெருமதியானது இது அது இது இது இவ்வளவு விலைமதிப்பற்றது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அரசர் சொன்னாங்க அப்படியா இந்த முத்த தூக்கி கீழே போட்டு உடையுங்க ஒரு பேச்சுவில் எடுத்தார் அடித்தா தூளாக பேச்சு கிட்ட அமைச்சர்கள் எல்லாம் கோவப்பட்டுட்டாங்க சொன்னாங்க அயாஸ் புத்தி இல்லையா அரசர் தான் உடைக்க சொல்றாருன்னு நீ உடைக்கிறதா எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குவானுமா அப்படி இப்படி சரி அயாது கேட்குறாங்க அரசர் சொன்னா ஓஹோ நீங்க இருங்க நான் விசாரிக்கிறேன் கேட்டாங்க அயாஸ் கிட்ட அயா இந்த முத்து பெருமதி உங்களுக்கு தெரியும் தூக்கி போ தொடச்சிட்டீங்க லேசா சென்னாங்க அரசரே இந்த முத்து பெருமதி என்றதுல எந்த சந்தேகமும் இல்ல நிச்சயமாக எனக்கு தெரியும் இது பெருமதி தான் அவ ஏன் சொன்னாங்க இந்த முத்தை விட உங்களுடைய வார்த்தை எனக்கு பெருமதி இந்த முத்த தூக்கி போட்டு உடைக்கிறது லேசி ஆனா உங்களோட வார்த்தைக்கு மாற்றம் செய்யறது கஷ்டம் சுபகான அல்லா எதிர்பார்க்கிறது இந்த அடிமத்தனத்தை தான் நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டனா நீ கேட்காத ஏன் இடம் பெற்றக்கூடாது ஏன் முடிவெட்டக்கூடாது ஏன் ஏதாவது நான் கல்லடிக்கணும் ஏன் குர்பான் கொடுக்கணும் ஏன் முகத்தை வரைக்கணும் ஏன் அதாவது இதெல்லாம் நீ கேட்க வைத்துடாத கட்டளை ஒன்று வந்துட்டா நீ செஞ்சு கொண்டு போ அவ்வளவுதான் இப்ராஹிம் இஸ்லாத்து வசலாம் சொன்னாங்க யாவா நீ சொல்லிட்டியா மவனாயிக்கட்டும் இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் அறுக்க சென்னா அறுப்பன் அவ்வளவுதான் சுபகானல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் எதிர்பார்க்கிற அடிமத்தனம் இருக்குது துல்ஹிஜாவுடைய மாதம் இதுதான் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிச்சு கொள்ளணும் அவசரமா நாட்டுடைய நிலைமை எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்க சொல்லி அறியணும் வேண்டி இல்லை நாட்டுடைய நிலைமை பெரியதாக இன்னும் பேசிக் கொண்டுதான் இருக்குது எதிர்பார்த்து கொண்டு நீக்கக்கூடிய ஒரு கூட்டம் முஸ்லிம்கள் மேல பழிய போடுறதுக்கு பார்த்து கொண்டுதான் நீக்கிறாங்க இன்னும் என்ன ஒரு விஷயம் என்னாலும் முஸ்லிம்கள் பார்த்து கொண்டுதான் இன்னமும் நீக்கிறாங்க அதனால இந்த வருடத்துடைய உதவியா போன வருடத்துடைய உதவியாவும் ரொம்ப சிரமம் இந்த வருடத்துடைய உதயம் அதைவிட கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ரொம்ப நிதானமாக நடந்து கொள்வோம் புத்திசாலித்தனமா நாங்க எல்லாத்துல முன்னுக்கு மாடு மாடு இழுத்து கொண்டு வாடுறது கண்டபடி ரோட்ல விடுறது அது காயம் வாரமாய் நடந்து கொள்றது ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல் ஒரியோல ஏத்துறது சரியான முறையில சாப்பாடு கொடுக்கறல்ல தண்ணி கொடுக்கறல்ல சரியத்திட விரும்பல எப்படி ஹியூமன் ரைட்ஸ பத்தி பேசக்கூடிய இஸ்லாம் மனித உரிமையை பத்தி பேசுதோ மிருகத்துடைய உரிமையே பேசுது ஒரு மிருகத்தோட நடந்து கொள்ற முறையை வச்சு சுவர்க்கவாதியா நரகவாதியான்னு தீர்மானிக்கிற மார்க்கம் தான் இஸ்லாம் எங்களுக்கு தெரியும் சஹிஹான அதிசயல வந்திருக்குது ஒரு பெண்மணி முழுக்க முழுக்க விபச்சாரத்துல இருந்தா ஒரு மிருகத்தோட கண்ணியமா நடந்த ஒரு நாயோட அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்த அமல் அல்லாவுக்கு பட்டுச்சு சுருக்கவாதி ஆக்கிட்டான் அவ தௌபா செய்யல ஆனா மிருகத்தோட கண்ணியமா நடந்தா அதே ஒரு பெண்மணி முழுக்க முழுக்க இல்லாத செஞ்சா பூனையோட தேவையில்லாத மாதிரி நடந்தா கொடுமை செஞ்சா அந்த பிராணிக்கு அல்லாஹு தாலா அந்த பிராணியோட நடந்து கொள்ற முறைய வச்சு நரகவாதியா ஏமாத்தினார் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மிருகத்தோட நடந்து கொள்ற முறையை வச்சும் சுவர்கவாதியா நரகவாதியா என்று தீர்மானிக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் எனவே நாட்டுடைய நிலம் எல்லாத்துக்கும் தெரியும் கண்ணியமாக நடந்து கொள்வோம் நாங்கள் ஒழுங்கான முறையில் இந்த உலகியாவுடைய அமல சரியான முறையில சீரும் சிறப்புமா செஞ்சோம் என்றா இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக இன்ஷா அல்லா தியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த அமலை செய்யறதுல எந்த விதமான பிழை இல்ல இந்த நாட்டுல பல சுதந்திரங்கள் எங்களுக்கு தரப்பட்டீங்க நாங்க யோசிப்போம் என்னதான் சந்தேகிதன்னு சொல்லி பல சுதந்திரங்கள் அதை பத்தி தனியான ஒரு தலைப்புல பேசலாம் சில நாடுகள் நூத்துக்கு தொண்ணூத்தெட்டு வீத முஸ்லிமான நாடுகள் இந்த நாடுகள்ல குரான் சரி வச்சு கொள்ளையலாம் இந்த நாடுகள்ல பகிரங்கமா தொப்பி போடையலாம் இப்படி எல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டுகிறது சில நாடுகள்ல கோமந்தால கொடுக்கிற தலைப்பு தான் குத்துபால் ஓதப்படணும் பதினஞ்சு நிமிஷம் சுருக்கமான நேரத்துள்ளுக்கு முடிக்கணும் அப்படி இல்லைண்டா மின்பரில் இருந்து இமாம் இறங்கக்கூடிய நேரம் நேர போவாறு இப்படி எல்லாம் பல நாடுகள் இதெல்லாம் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா பெரும்பான்மையை ஈர்க்கக்கூடிய நாட்டுடைய சட்டங்கள் நாம மைனாரிட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால தந்திருக்கக்கூடிய சலுகையை சரியா பயன்படுத்துவோம் ஒழுங்கான முறையில பயன்படுத்துவோம் புத்திய பாவிப்போம் சரியான முறையில் அமல்களை செஞ்சுட்டு போவோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாசோட மௌத்து மட்டும் அமர்ச்சியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானாக எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக அறிந்து மறியாமல் செய்த தவறு தப்புக்களை மன்னிச்சிடுவாயாக நிச்சயமாக நாங்கள் பாவிகள் யா அல்லா உன்னிடத்துல கையேந்த தகுதி இல்லாத ஒரு கூட்டம் யா அல்லா நீயும் கொடுக்க ரொம்ப தகுதியானவங்க யா அல்லா எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லா எத்தனையோ தாய் தந்தையர் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லா அவர்கள் கபர்களை விசாலமாக்கி வச்சிருவாயாக சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வச்சிருவாயாக நரகத்துடைய படுகுழி ஆக்காதிருப்பாயாக இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக லா இலாக இல்லல்லா முகமது ரசூல்லா என்ற களிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக